திருக்கடவுர் மயானம் சுவாமி திரு பெருமான் அடிகள் திருவடி போற்றி தேவி திரு அமலக்குயம் இன்னம்மை திருவடி போற்றி திருநாவுக்கரசு நாயனாரின் நூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது திருப்பதிகம் இது திருச்சி திம்பரம் குழைகுள் காதீனர் கோவண ஆடையர் குழையர் தாம் கடவுரில் மயான கோவணையாடையர் ஆடையர் தாம் கடவுரில் மய பழைய தம் அடிய பழைய தம் அடியார் செய்த பாவமும் பிழையும் தீர்ப்பர் பெருமான் அடிகளே பழைய தம் அடியார் செய்த பாவமும் பிழையும் தீர்ப்பர் பெருமான் அடிகளே பெருமான் அடிகளே பெருமான் அடிகளே உன்னீவானவர் ஓதிய சிந்தையில் உன்னீவானவர் ஓதிய சிந்தையில் கண்ணல் தேன் கடவுரில் மயானத்தார் கடவுரில் மயானத்தார் தன்னை நோக்கி தொழுது எழுவார்க்கு எல்லாம் பின்னை என்னார் பெருமானடிகளே ஆ சூலம் ஏந்துவர் தோல் உடையாடையர் ஆலம் உண்டு அமுதே மிகத் தேக்குவர் சூலம் ஏந்துவர் தோல் உடையாடையர் ஆலம் உண்டு அமுதே மிக தேக்குவர் காலகாலர் கடவுர்மையானத்தார் மாலை மார்வர் பெருமானடிகளே காலகாலர் கடவுர்மையானத்தார் மாலை மார்வர் பெருமானடிகளேன இறைவனார் இமையோர் தொழும் பைங்கடல் மறவனார் கடவுரின் மயானத்தார் கடவுரின் மயானத்தார் அரவனார் அடியார் அடியார் தங்கள் பிறவி தீர்ப்பர் பெருமான் அடிகளே நன நன நரி நன கத்தும் காளி கதம் தணிவித்தவர் மத்தர் தாம் கடவுரில் மாயான கத்தும் காளி கதம் தனி வித்தவர் மத்தரு தாம் கட ஊரில் மாயான ஒத்து ஒவ்வாதன ஒத்து ஒவ்வாதன செய்துணல்வர் ஒரு பித்தர் காணும் பெருமான் அடிகளே ஒத்து ஒவ்வாதன செய்துணல்வர் ஒரு பித்தர் காணும் பெருமான் அடிகளே பெருமான் அடிகளே பெருமான் அடிகளே எரிகொள்மேனி இளம்புரை வைத்தவர் கரியதாம் கடவுரில் மயானத்தான் அரியர் அண்டத்துளோர் அயல் மாலுக்கும் பெரியர் காணும் பெருமான் அடிகளே அயன் மாலுக்கும் பெரியர் காணும் பெருமான் அடிகளே ஆனந்த ஆணங்கு பாகத்தரு ஆரணம் நான்மறை கணங்கள் சேர் கடவுரின் மயானத்தாயார் நான வணங்குவார் இடர் தீர்ப்பர் மயக்குறும் பிணங்குள் காடல் பெருமானடிகளே ஆ ஆ ஆ கடவுரின் மயானத்தார் வணங்குமார் இடர் இடர்தீர்ப்பர் மயக்குறும் பிணங்குள் காடல் பெருமான் அடிகளே பெருமான் அடிகளே பெருமான் அடிகளே பெருமான் அடிகளே ஆ நல்ல அடியார் செய்த பாவமும் அடியார் செய்த பிழையும் தீர்ப்பர் பெருமான் அடிகளே கடவுரில் மயானத்தார் பெருமான் அடிகளே ஏன கடவுர்மையானத்தார் பின்னை என்னார் பெருமானடிகளே ஆன கடவுரில் மயானத்தார் பின்னையன்னார் பெருமான் அடிகளே ஏனே நன நன நன நரே நன கடவுர் மயானத்தார் மாலை மார்பர் பெருமான் அடிகளே அடியார் தங்கள் பிறவி தீர்ப்பர் பெருமான் அடிகளே அடியார் தங்கள் பிறவி தீர்ப்பர் பெருமான் அடிகளே ஏன பித்தர் காணும் பெருமான் அடிகளே ஏன அயன்மாலுக்கும் பெரியர் காணும் பெருமானடிகளே பெரியர் காணும் பெருமான் அடிகளே பிணங்குள் காடரு பெருமானடிகளே அந்த பிணங்குள் காடர் பெருமானடிகளே அரபு கையினர் ஆதி புராணனார் அரபு கையினர் ஆதி புராணனார் மரபு சேர்கடவூரின் மயானத்தார் கடவுரின் மயானத்தர் அரவு கையினர் கடவுரின் மயானத்தர் ஆதி புராணனார் கடவுரின் மயானத்தர் பரவுவார் இடர் தீர்ப்பர் பணி கொள்வர் பிரமன் மார்க்கும் பெருமான் அடிகளே தரேன கடவுரின் மயானத்தார் பரவுவாரிட தீர்ப்பர் பணி கொள்வர் பிரமன் மார்க்கும் பெருமான் அடிகளே பெருமான் அடிகளே ஆரவு கையினர் ஆதிபூ புராணனா அரவு கையினர் ஆதி பூரணனார் ஆதி பூரணனார் அரவு கையினர் ஆதி பூரணனார் மரபு சேர் கடவுரின் மயனத்தார் மரபு சேர் மயனார் பரவு சேர் கடவுரின் மயானத்தர் கடவுரின் மயானத்தர் கடவுரின் மயானத்தார் பரவுவார் இடர் தீர்ப்பர் பணி கொள்வர் பரவுவார் இடர் தீர்ப்பர் பணி கொள்வர் பணி கொள்வர் பர பெருமான் அடிகளே பரவுவார் இடர் தீர்ப்பருக்கும் பெருமான் அடிகளே பெருமான் அடிகளே பெருமான் அடிகளே பெருமான் அடிகளே அரவு கையினர் ஆதி புராணனர் மரபு சேர்கட வீரமன் மார்க்கும் பெருமான் அடிகளே பெருமான் அடிகளே பெருமான் அடிகளே பெருமான் அடிகளே பெருமான் அடிகளே பெருமான் அடிகள்